பதுளை மாவட்டம் வெலிமடை பிரதேச செயலாளர் பிரிவில் அழகிய வனப்பினை கொண்ட மலைகளால் சூழப்பெற்ற கிராமமே லைபன் பிரதேசமாகும் இங்கு நூற்றி பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழில் தேயிலை கொழுந்து பறித்தலாகும் இவர்கள் தமக்கான முழுமையான அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலேயே பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது லைபன் கிராமத்து மக்களின் இந்த நிலை தொடர்பாக கண்டறிகிறார் அங்கு சென்ற எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் முகமது ஜலீஸ் ஆஸ்பத்திரி கட்டினாங்க அந்த ஆஸ்பத்திரி அப்படியே கிடக்கு சரி அந்த ஆஸ்பத்திரியை முகச்சி எடுத்து அதை கட்டி கொடுத்தா தானே இந்த தொழிலாளிக போய் அங்கே அந்த ஒரு சோத்தை பார்ப்பாங்க இங்கே இருந்து வாகனம் போகிறதுக்கு இடையில ஆள் பாதியில் முடிஞ்சு போகுது வந்தாலும் தூரத்துக்கு தாங்க கொண்டு போகணும் தீ தெலாபுரம்லாம் அந்த தான் கொண்டு போகணும் கிட்டணத்தில் எங்கேயும் ஆஸ்பத்திரி இல்லைங்க டாக்டர் மாதிரில இடவேலில் பபா கிடச்சா அவ்வளோ தாங்க இதேவேளை தனது வீட்டுக்கான மின் இணைப்பினை பெற்றுக்கொள்வதற்காக தன்னிடமிருந்த ஒரே சொத்தான தங்க ஆபரணத்தை அடகு வைத்து அதற்கான பணத்தினை செலுத்தியும் தனது குடியிருப்புக்கான மின் இணைப்பு இதுவரை கிடைக்கவில்லை என கூறும் ஜெகநாதன் கரண்டெல்லாம் எழுத்து கொடுத்தாச்சுங்க இந்த ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னும் கரண்ட் வந்து கழிக்க ரெண்டு வருஷம் எங்க ஒரு சங்கிலி ஒன்று வச்சு இந்த கரண்டுக்காக வேண்டி நான் அந்த சங்கிலிக்கு வட்டி தான் கட்டிக்கிட்டு கிடக்குறவங்க அந்த கரண்ட் கிடைக்கலைங்க லைபன் கிராமத்தில் இவ்வாறு நாம் சென்று கொண்டிருந்த போது சிறியதோர் குடும்பம் வாழக்கூடிய லயன் அறை ஒன்றில் பல குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்வதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த டி பிரமிளாவை சந்திக்க கிடைத்தது எங்களோட வீடு வசதி வந்து பத்தடி ரூம் ஒன்று தான் அதுக்குள்ள இப்போ கல்யாணம் முடிச்சு இப்போ அண்ணன் கல்யாணம் முடிச்சு அண்ணன் ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாம் அதுக்குள்ள அது நாங்களும் இருக்கிறது அம்மா அப்பா எல்லாமே இருக்கக்கூடிய வசதி இல்லை இப்போ அதை நாங்கள் திருத்தி அமைக்கன்னு சொன்னால் அது எஸ்டேட்டால் பிரச்சனை வருது வழக்கு கோர்ட்டுக்கு அங்கே எங்கே போக வேண்டி வருது அதனால அந்த அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடு வாசலாக கட்டி இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதி அமைக்கி கொடுக்கறதுக்கு உதவி செய்ய மாதிரி கேட்குறோம் இந்த மக்களின் பிரச்சனை குறித்து உவா மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே வேலாயுதம் கருத்து தெரிவிக்கையில் லைபன் பிரதேசத்தில் பள்ள குறைபாடுகள் இருக்கின்றது வீதி இப்பொழுதுதான் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு சென்றிருக்கின்றது பாடசாலை அபிவிருத்தி ஏற்படவில்லை மின்சார பிரச்சனை இருக்கின்றது எல்லோருமே பல கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட இதற்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் அளவு அந்த மின்சாரத்துக்கு தேவைப்படுவதனால் அதற்கான நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கின்றது இது தொடர்பாக சமூக அபிவிருத்தி மற்றும் சமூக அநீதி ஒழிப்பு அமைச்சு தொடர்பு ஒன்று கேட்டபோது லைபன் கிராமத்தில் பல அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து வைக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும் ஆனால் லைபன் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் கட்டம் கட்டமாகவே முன்னெடுக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்படுமென சமூக அபிவிருத்தி மற்றும் சமூக அநீதி ஒழிப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்